அருமையானவர்களே இந்த நாட்களில் நாம் என்ன பார்க்கிறோம் கற்றுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் கட்டளை போதிக்கப்படும் போது செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி ஏற்படுகிறது என்று நாம் காணுகிறோம் சத்துரு மேற்கொள்கிறார் நாம் சத்துருவை மேற்கொள்ளாமல் நமக்காக கற்பரித்தம் செய்யாமல் கற்பர் நம்முடைய சத்துருக்களை முறியடிக்காமல் போவதற்கு காரணம் என்ன என்றால் நாம் தேவிட சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்காமல் தேவிட கற்பனைகளை சரியாய் கை கொள்ளாமல் போகிறபடியால் அப்படி ஆகுமா வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாயிருக்கிற சத்துருக்களை நான் முறியடிப்பேன் புனைக்குறமாய் வருகிறவர்களை நான் அதாவது தார்மாராக ஏழு வழியாக ஓடிப்போக செய்வேன் என்று சொல்லுகிறார் என்று நாம் செய்ய வேண்டியது இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து கத்தருடைய கடந்த வருடத்தில் நாம் எந்தெந்த கற்றுடைய கட்டளைகளை மீறினோமோ அவைகளை அதாவது செய்வதற்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுத்து அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதையிலுயா அதையிலுயா அவர்களை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதை கை கொள்கின்ற நடக்கிற அல்லது கட்டுரை பிரமாணங்களுக்கு கட்டளைகளுக்கு யார் சபை கொடுத்து அவைகளை கவனமாக கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இருக்கிற பத்திருக்களை ஆண்டவர் முறியடிப்பார் என்று வேதம் சொல்கிறது அலையலுயா அதை யாக்கோபுகள் பொதுவான நிருபத்தில் எழுதினார் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது யாக்கோபு இவனவாக எழுதுகின்றார் அதாவது உங்களுக்கு குறைவாய் காணப்படுகிற சத்துருவாய சாத்தான் அதாவது உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்றார் அவன் முடி அடிக்கப்பட வேண்டும் என்றார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லுகிற நாம் காணுகின்றோம் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் எதிர்த்து நிறுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி தேவனுக்கு கீழ்படியுங்கள் அப்புறமாக அவனை நான் முறியடிப்பேன் உங்களுக்கு ஓடி போய் விடுவார் ஏழு மணியாக ஓடி போய் விடுவார் உங்களுக்கு சுதரை போய் விடுவார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன கற்றுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கட்டுரை வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் கட்டுரை வார்த்தைக்கு செவி கொடுத்து அவனமாக செய்யும் போது நாம் எந்த சத்துருவையும் எதிர்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது அலையலுயா அலையலுயா நம்முடைய ஊழிய காலத்தில் அதாவது நம்முடைய ஊழியத்தின் மூலமாக வருகிற மாத்திர எத்தனை பேர் நாள் ஒருவருக்கு நாங்கள் வந்த புதுசுல அதாவது பெரிய சூரிய கட்டினாலும் விதமான அசுத்தாவினாலும் தாக்கப்பட்ட எத்தனை பேர் வந்து கட்டுட சமூகத்தில் விடுதலை பெற்றார்கள் இன்று இருக்கிற அநேக அந்த நிலையில் விடுதலை பெற்று வந்தவர்கள் அல்லவா அருமையான சத்துரை எதற்கு வேண்டும் என்றால் அவன் நமக்கு முன்பாக முறியடிக்கப்பட வேண்டும் என்றார் அவன் ஓடி போக வேண்டும் என்றார் நம்ம இருக்க வேண்டிய காரியம் என்ன கற்புடைய கற்பனைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் கற்றுடைய வசனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவாக்கு சொல்லுகிறது அப்படி கீழ்ப்படியும் போது சாத்தாரை நாம் எதிர்க்க முடியும் அவன் நம்மை விட்டு ஓடி போய் விடுவான் நம்மை மேற்கொள்ள மாட்டான் என்று திருவாக்கு சொல்லுகிறபடியால ஆண்டவரை நான் சொல்லிருக்கிறேன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழிய காலத்தில் ஒருபோதும் சாத்தானிடத்தில் தோல்வி அடைந்தது இல்லை என்று நாம் காணுகின்றோம் அதாவது அவரை விட்டு சோகாலம் மட்டும் சற்று விலகி இருந்தார் அவரை பின்பற்றியே அலைந்தான் என்று வேதம் சொல்கின்றது ஆனால் பற்பல வகையிலேயும் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக இருக்க வைப்பதற்காக அவரை மேற்கொள்வதற்கு எத்தனையோ வகையிலே அவன் பிரயாசப்பட்டான் அத்தனையும் அவர் மேற்கொண்டார் அதே காரணம் என்ன அவர் பிதாவினுடைய சுத்தத்தை கவனமாக அறிகிறவராக இருந்தார் பிதாவினுடைய சுத்தமே அவர் செய்கிறவராக இருந்தார் எதை செய்தாலும் பிதாவினுடைய சுத்தம் அறிந்து அதன்படி அவர் செய்தார் என்று நாம் வேறு காணுகிறோம் என்னுடைய வேலை என்று வரவிழைக்கிறார் அல்லவா அது பிதாவினுடைய உத்தரவு வரும்போதுதான் அவர் அந்த காரியங்களை செய்கிறது என்று நாம் காணுகின்றோம் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அது எல்லாமே தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவர் தேவனாயிருந்தோம் தேவனுக்கு சமமாயிருந்தோம் அப்படி அவர் இருந்தார் நாம் மனிதர்கள் எத்தனை காரியம் நாம் சுயமாக செய்துவிட்டு சோதனைக்குள் அகப்பட்டுக் கொள்கின்றோம் எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி ஏற்படுகிறது நாம் காணுகிறோம் தோல்வி வரும்போது நம்முடைய மீறுதலை நாம் உணராமல் நாம் என்ன சொல்லுகிறோம் கடவுளை தேடி தேடி ஆணைத்து உலகம் போயும் இப்படித்தானே ஆகிறது என்று நாம் எண்ணுகிறோம் இதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் தலையிலுயா தலையிலுயா அவைகளை கண்டுபிடிக்காமல் விட்டுவிட்டு குற்றமதிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ மார்க்க வாழ்க்கையை வைத்திருப்போம் என்று சொன்னால் அதில் நாம் வெற்றி பெற முடியாது அடிக்கடி சொல்லுகிறது உண்டு அதாவது தினமும் நம்முடைய வாழ்க்கையை செக்கப்பட வேண்டும் தினமும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் மாலையில இத்தனை போறதற்கு முன்னால இன்று காலையில் நம்முடைய வாழ்க்கையை எங்கே ஆரம்பித்தோம் எங்கெங்கே போனோம் என்ன செய்தோம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினோம் என்னவா நம்முடைய காரியங்கள் நடந்தது என்கிறதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து அன்னைக்குள்ள குறைபாடுகளை சரி பண்ணிவிட்டு நாம் தெய்வீக திறமை நிறைவேகின்றோம் சாலையிலுயா அப்படி சத்துரு நம்ம மேற்கொள்ள மாட்டான் மேற்கொள்ள மாட்டான் மேற்கொள்ள மாட்டான் மேற்கொள்ள மாட்டான்